الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد الله إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وجاهد في الله هك جهاده المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر صلى الله على النبي الأمي القريشي المكي المدني وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه وقال الله عز وجل فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال النبي صلى الله عليه وسلم ما أنزل الله داء إلا أنزل له شفاء رواه, رواه البخاري ولها تعيد ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா போலும் அல்ஹம்துல்லா சலாத்தும் சலாவும் எங்கள் தலைவர் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அன்னாரை பின்பற்றக்கூடிய சாலிகீன்கள் மீன்கள் முத்தகீன்கள் நல்லடியாறுகள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக இஜிரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை பதிமூனில் மேலான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் ஏத்திகாஹுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முழுமையாக அல்லாவை பயந்து தப்புவா செய்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் அலஹமது இல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானோ உலகத்துடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறார் உலகத்துடைய வாழ்க்கை சோதிக்கப்படக்கூடிய வாழ்க்கை உலகத்துல வாழ்வது ஆகிரத்துக்காக வேண்டி உலகத்துல வாழ்றது அல்லாஹுடைய பொருத்தத்துடன் சொருக்கத்துல நுழைவதற்காக வேண்டி மேலான சகோதரிகளே உலகத்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறார் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய சோதனை மேலான சகோதரிகளே உலகத்துல வாழ்ந்த சிறந்த மனிதர்கள் அல்லாவுக்கு விருப்பமான நபிமார்களை கூட அல்லாஹ் உலகத்துல சோதித்தார் உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்த முகம்மது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கூட பல தடவைகள் அல்லாஹ் உலகத்தில் சோதித்திருக்கிறார் மேலான சகோதரிகளே அல்லாஹுடைய சோதனை இல்லாம உலகத்துல வாழ்ந்தது யாரும் கிடையாது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் உலகத்தில் சோதித்துக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹுடைய சோதனை இல்லாம தப்பினது யாருமே கிடையாது மேலான சகோதரிகளே பெரியவர்களே அல்லாஹ் குடும்பங்களை வைத்து அல்லாஹ் சோதிக்கலாம் மனைவியை வைத்து அல்லாஹ் சோதிக்கலாம் அல்லாஹ் பிள்ளைகளை வைத்து அல்லாஹ் சோதிக்கலாம் பிள்ளைகள் கொடுக்காமல் அல்லாஹ் சோதிக்கலாம் அல்லாஹ் உலகத்துடைய கஷ்டங்களை வைத்து அல்லாஹ் சோதிக்கலாம் பொருளாதாரத்துடைய நெருக்கடிகளை வைத்து அல்லாஹ் சோதிக்கலாம் நோய்களை வைத்து அல்லாஹ் சோதிக்கலாம் அல்லாஹுடைய சோதனை வித்தியாசமானது மேலானவர்களே நூறு பேர் இருக்கிறாங்க என்றா நூறு பேருக்கும் அல்லாஹ் வித்தியாசமான முறையில சோதனைகள் அல்லாஹ் கொடுக்குகிறான் மேலானவர்களே அல்லாஹுடைய சோதனை வித்தியாசமானது அல்லாஹ் வித்தியாசமாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களையும் சோதித்துக் கொண்டே இருக்கிறான் உலகத்தில் மனிதனுக்கு வரக்கூடிய நோயும் அது அல்லாஹ் சோதனையாக அல்லாஹ் கொடுக்கிறது மேலான சகோதரர்களே நோய் என்பது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் வரக்கூடியது ஒவ்வொரு வாலிபனுக்கும் வரக்கூடியது ஒவ்வொரு வயோதிபனுக்கும் வரக்கூடியது மேலான சகோதரர்களே எந்த அளவுக்கு என்றா பால் குடிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கூட நோய் இருக்குது இன்றைக்கு இன்றைய பிறக்கக்கூடிய இன்று பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட நோய் இருக்குது மேலான சகோதரர்களே நோய் இல்லாம உலகத்துல வாழ்ந்தது யாருமே கிடையாது உலகத்திற்கு நோய் வர இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் அல்லாஹ் நோயை கொண்டு சோதித்துக் கொண்டே உலகத்தில் இருக்கிறான் மேலான சகோதரர்களே பெரியவர்களே நோய அல்லாஹ் கொடுக்கிறது அடியாரருக்கு பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி நன்மைகளை கொடுக்கிறதுக்காக வேண்டி சொருக்கத்துடைய அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கப்பட்டு அடியாருக்கு அல்லாஹ் நோய்களை கொடுக்கிறான் மேலான சகோதரர்களே அல்லாஹ் அடியாருக்கு அடியார்களை கஷ்டப்படுத்த வேணும் இழிவுபடுத்த வேணும் என்பதற்காக வேண்டி நோயை கொடுக்கிறது இல்லை நோய் வாரது தல்தெரியம் முசீபத் இல்ல நோய் வாரம் சகோதரர்களே ரஹ்மத் அல்லாவுடைய இறக்கம் அல்லா பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அடியாரனுக்கு பலவிதமான நோய்களை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் மேலான சகோதரிகளே பெரியவர்களே எந்த வகையில அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் நோயை குடிச்சு கொண்டே இருக்கிறான் உலகத்துல யாரும் நோய் இல்லாம உலகத்துல வாழ்ந்தது கிடையாது மேலான சகோதரிகளே பெரியவர்களே இந்த நோய் சிறிய நோயாக இருக்கலாம் பெரிய நோயாக இருக்கலாம் எங்கட பார்வையில தான் சிறுசு பெருசு இருக்குது அல்லாவுடைய பார்வையில் எல்லாம் சமம் தான் மேலான சகோதரர்களே பெரியவர்களே புகாரியுடைய மா அன்சல் அல்லாஹு தான் இல்லா லஹு ஷிஃபா அல்லாஹ் உலகத்தில எந்த நோயையும் கொடுத்தது இல்ல அதுக்கு மறந்து வைத்தே தவிர உலகத்துல ஆய்வாளர்கள் சொல்லலாம் விஞ்ஞானிகள் சொல்லலாம் உலகத்துடைய அறிஞர்கள் சொல்லலாம் எல்லா டாக்டர்மார்கள் சேர்த்து சொல்லலாம் இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லா சொல்லியிருக்கிறார்கள் உலகத்துக்கு அல்லாஹ் என்னென்ன நோய்களை கொடுத்திருக்கிறானோ எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மருந்து வைத்தே தான் இருக்கிறான் மேலான சகோதரர்களே பெரியவர்களே எனவே நோய் இருக்கிறே அல்லா பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி இறக்கப்பட்டு அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய இந்த நோய் நாங்கள் ரஹ்மத்தாக கபூல் செய்ய அது ஒரு பாக்கியமாக கபூல் செய்ய வேண்டும் மேலானவர்களே நோய் ரஹ்மத்து தான் பாக்கியம் தான் ஆனா நோய வந்து துவா கேட்டு நோயை பெற்றுக் கொள்வது சரியத்துக்கு மாற்றமானது மேலான சகோதரிகளே நோயை கேட்டு துவா செய்யக்கூடாது நோய் வர வேண்டும் என்று துவா செய்யக்கூடாது மேல அதுக்கு மாற்றமா சல்லாஹு அலைவசல்லாம் துவா செஞ்சிருக்கிறார்கள் ஆத்மியத்தை கேட்டு அதிசல பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் உலகத்துடைய வாழ்க்கையிலும் ஆখিরাத்துடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பையும் ஆஃபியத்தை முன்னிடத்தில் கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறார்கள் மேலானவர்களே ஆசியத்தை கேட்டு தாராளமாக துவா செய்யலாம் ஆரோக்கியத்தை கேட்டு துவா செய்யலாம் மேலான சகோ நோய் வராமல் இருப்பதற்காக நீ பாதுகாப்பும் தேடலாம் ஹதீஸ்ல வந்திருக்குது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சவாலி நிஅமத்திக் வ தஹவ்வுல் ஆஃபியத்திக் வ ஃபுஜாஅத் நிஅமத்திக் சல்லல்லாஹு துஆ செய்வாங்க அடிக்கடி துஆ செய்வாங்க எனக்கு நீ தந்த நியமத்துகள் பாக்கியங்கள் என்னிடத்திலிருந்து இல்லாமல் போவதை விட்டு முன்னத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்லா நீ தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் எனக்கு தென்னு இல்லாமல் போய் எனக்கு நோய் வருவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்லா எனக்கு திடீர் சோதனை வருவதை விட்டும் நான் உடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று உருக்கமான ஆழமான அர்த்தமுள்ள துவாக்களை நபி சொல்லாஹ் துவா செய்வாங்க மேலானவர்களே இந்த துவாவை பாடமாக்குங்கோ இந்த துவாவை பாடமாக்கி ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால ஓடிவாங்கோ தகஜத்துடைய தொழில ஓடிவாங்கோ இன்றைக்கு மனிதனுக்கு தேவை உடம்புடைய ஆரோக்கியம் பொருள் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் மேலான சகோதரே உடம்புடைய ஆரோக்கியம் இல்லைண்டா எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்றால் உலகத்தில அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்தில் ஆ சிறந்த ஞாபகம் இஸ்லாத்துடைய பாக்கியம் களிமாவுடைய பாக்கியம் இஸ்லாத்துடைய நியமத்துக்கு பின்னால களிமாவுடைய பாக்கியத்துக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய நியமத்தில ஆக சிறந்த நியமத் உடம்புடைய ஆரோக்கியம் என்று அது அபுபக்கர் சித்திக் அவங்க தன்னுடைய கொத்துபாவுடைய சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் மேலான சகோதரிகளே பெரியவர்களே என்னை உடம்புடைய ஆரோக்கியம் தேவை சொல்லக்கூடிய வழியில எனக்கு நோய் இருக்குது நான் நோயுள்ளவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய நோய் தாய்க்குரிய ஷிஃபா கான் எமக்கு அழகான வழிகாட்டல் எமக்கு புத்தி மதிகள் சொல்லி தருகிறது மேலான சகோதரர்களே ஒரு கஷ்டம் ஒரு நோய் ஒரு துன்பம் வருதுன்னா முதலாவது அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவின் பக்கம் தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹ் பக்கம் தவக்குள் வைக்கிறது எனக்கு வந்திருக்கக்கூடிய நோய்க்குரிய ஷிஃபாவாக அது மாறிவிடும் நமக்கு படிச்சு தருகிறது யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பார்களோ அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவாங்களோ தனக்கு வந்த நோய் தனக்கு வந்த கஷ்டம் தனக்கு வந்த சிரமம் தனக்கு வந்த கடன் பிரச்சனை தனக்கு வந்த பொருளாதாரத்துடைய சிக்கலுக்காக வேண்டி யார் அல்லா மீது பொறுப்பு சாட்டுவாங்களோ அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய கடனுக்கு போதுமானவன் அல்லாஹ் அவனுடைய நோய்க்கு போதுமானவன் அல்லாஹ் அவனுடைய கஷ்டங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையுடைய சிரமங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் மேலான சகோதரிகளே அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடிய பழக்கம் எங்ககிட்ட வர வேணும் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறதால அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய நோய்க்குரிய ஷிஃபாவாக அது மாறிவிடும் எந்த அளவுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி கூறி காட்டுகிறான் என்றால் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவங்க ஒரு சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் இந்த உண்மத்துக்கு ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக அல்லாஹ் கற்றுத் தருகிறான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சொல்லுவாங்க எனக்கு நோய் வந்தா ஏன நோயை குணமாக்க கூடிய அல்லாஹ் எங்கட உள்ளத்திலும் வர வேணும் எனக்கு ஒரு நோய் வருது ஒரு தலைவலி வருது காய்ச்சல் வருது மேலான சகோதரிகளே ஒரு கஷ்டம் வருதுண்டா இந்த கஷ்டத்துக்கு மத்த மத்தியில நான் சொல்ல வேண்டும் எனக்கு நோயை தரக்கூடியவன் அல்லா எனக்கு சிபாவை தரக்கூடியவன் அல்லா எனக்கு நோய் வந்தா என்ன நோய்க்கு சிபாவை தரக்கூடிய அல்லா என்ற வார்த்தை உள்ளத்திலிருந்து வர வேண்டும் மேலான சகோதரர்களே பெரியவர்களே எனவே தவக்குளுடைய வாழ்க்கை அது நோய்க்குரிய சிபாவாக இருக்குது குரான் சொல்லக்கூடிய நோயுடைய உள்ள இரண்டாவது கட்டம் தக்குவா தக்குவாவோட வாழ்வது அது நோய்க்குரிய சிப்பாவாக அமைந்துவிடும் மேலான சகோ தக்குவா என்று சொல்வது அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய பயம் அல்லாவுக்கு அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடுறது அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய காரியங்கள் இருந்து கண்ண பாதுகாத்துக் கொள்வது இதுதான் தக்குவாவுடைய வாழ்க்கை எனக்கு வந்த நோய்க்காக எனக்கு வந்த கஷ்டங்களுக்காக எனக்கு வந்த பிரச்சனைக்காக வேண்டி நான் தக்குவாவோட வாழ்வேன் என்றிருந்தா அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திமதிய பாருங்க யார் அல்லாவை பயந்து உலகத்துல வாழ்வாங்களோ தக்குவாவோட உலகத்துல வாழ்வாங்களோ அல்லஹு மஹ்ரஜா உலகத்துடைய ஆகிரத்துடைய எல்லா கஷ்டங்கள் எல்லா சிரமங்கள் எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் ஆசியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான் மேலான சகோதரிகளே இதுக்கு மாற்றமாக பணங்கள் நிறைய செலவழிக்கப்படுது நோயுடைய ஆப்பியத்தை எடுப்பதற்காக வேண்டி லட்ச ரூபாக்கள் செலவழிக்கப்படுகிறது மேலான சகோதரிகளே வாழ்க்கையில தக்குவா இல்ல வாழ்க்கையில தவக்குள் இல்ல ஆண் சொல்லக்கூடிய மூன்றாவது வழி வழித்தான் தௌபாவுடைய வழி மேலான சகோதரர்களே பெரியவர்களே எனக்கு இப்ப நோய் வந்திருக்கிறது நான் நோயாளியாக இருக்கிறேன் என்றா நான் யோசிக்க வேணும் நான் முன்னால காலத்தில் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன் சொல்லி தருகிறது ஏதாவது சோதனை ஏதாவது பிரச்சனை ஏதாவது நோய் உங்களுக்கு வருது என்றிருந்தா உங்களோட கரங்களால நீங்க செஞ்ச பாவத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்குது என்று குரானுக்கு சொல்லி தருகிறது மேலான சகோதரிகளே பெரியவர்களே குழானுடைய அடிப்படையில நாம் இருப்போம் என்றிருந்தால் எனக்கு இப்ப நோய் வந்திருக்குது என்றிருந்தால் இந்த நோய்க்கு நான் வாலிப காலத்தில முன்னால காலத்துல என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன் நான் அந்த பாவத்துக்கு இதுவரைக்கும் தௌபா செய்ய இல்லை என்றிருந்தா அல்லாஹ் ஒருவேளை அந்த பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அல்லாஹ் பெரிய நோயை தந்து என்ன கஷ்டப்படுத்துவான் மேலான சகோதரிகளே பெரியவர்களே அந்த நோய்க்குரிய சிப்பாவை அல்லாஹ் தௌபாவில் வச்சிருக்கிறான் இந்த தௌபா செய்யாம அவர் எங்கெல்லாம் நோயுடைய சிஃபாவை தேடினாலும் நோயுடைய சிபா அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது அல்லா அவருடைய நோயுடைய சிபாவை அல்லா தௌபாவுல வைத்திருக்கிறார் மேலான சகோதரர்களே பெரியவர்களே ஆண் சொல்லக்கூடிய நாலாவது கட்டம் தான் சிபாவுடைய வழி அத்வா உடைய வழி துஆ இருக்குதே இது முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட மேலான ஒரு ஆயுதம் சகோதரிகளே மேலான ஒரு ஆயுதம் சகோதரிகளே எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆயுதம் என்றா சல்லாஹூ அலைய செல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பது அது ஒரு இபாதத் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ்ல சல்லாஹூ அலைய சொன்னார்கள் அத்துஆ முகுல் இபாதா துஆ என்பது அது எல்லா இபாதத்களுக்கும் அடிப்படையானது வேளாண் சகோதரிகளே இன்னொரு ஹரீஸ் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூடி காட்டினார்கள் என்பது ஆயுதம் என்று சொல்லி கண்டிருக்கிறார்கள் மீன்களுடைய ஆயுதம் என்றால் ஒரு மனிதன் ஆயுதத்தை வைத்து எதிர்களுக்கு முன்னால அவன் பாதுகாத்துக் கொள்கிறது போல தனக்கு வரக்கூடிய கஷ்டம் தனக்கு வரக்கூடிய சிரமம் தனக்கு வரக்கூடிய நோய்களை கொண்டு துஆவின் மூலமாக பாதுகாக்கக்கூடிய அமைப்புல அல்லாஹ் துஆவை தந்திருக்கிறார் மேலான சகோதரிகளே பெரியவர்களே ரெண்டு ரகா தொழுந்து துவா செஞ்சதுக்கு பின்னால நான் நோய்க்கு சிபா எடுக்கிறதுக்காக வேண்டி போகக்கூடிய பழக்கத்தை நாங்க எங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும் மேலான சகோதரிகளே பெரியவர்களே நோய் வந்துட்டா உடனே டாக்டரை நாடுறது உடனே அதுக்கு மருந்து எடுக்கிறது மருந்துக்கு மருந்த குடிக்கிறது ஒரு செனல் பண்றது இல்லாம சகோதரிகளே தவக்குலோட தக்குவா ஓட வாழ்க்கையில செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யறதோட ரெண்டு ரகா தொழுந்து துவா செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹி பக்கம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் லட்ச கணக்கு ரூபாக்களை செலவழிக்க இருந்தது ஆயிரம் ரூபாக்களோட அல்லா சுருக்கி விடுவார் மேலான சகோதரர்களே பெரியவர்களே எனவே சொல்லக்கூடிய ஐந்தாவது கட்டம் ஷிஃபாவுடைய வழி சதக்கா கொடுக்கிறது சதக்கா தாராளமா கொடுங்கோ எவ்வளவு சதக்கா கொடுக்கிறோமோ அது உடம்புடைய ஆரோக்கியம் கிடைக்கும் சகோதரிகளே நாங்க பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறதால எந்த பாய்தாகவும் அதுல கிடையாது வேளாண் சகோதரிகளே சதக்கா பத்தி ரசூலுல்லா சல்லல்லாஹ் சொன்னாங்க அஸ்ஸதக்கத்து ரத்துல் பலா சதக்கா இருக்குது எல்லா பலாய் முசீபத்களையும் நோய்களையும் அது தடுக்கக்கூடியது மேலான சகோதரிகளே ஆபத்தான நோய்களை முன்னால் வரக்கூடிய சோதனைகளை தடுக்கக்கூடியதுதான் சதக்கா இன்னொரு சந்தர்ப்பத்தை சல்லாஹ் அலிவசல்லம் கூறி காட்டினார்கள் சதக்கா கொடுக்கிறதால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இன்னொரு ஹதீஸ சதக்கா அல்லாவுடைய கோவத்தால விடும் என்று சொன்னாங்க மேலான சகோதரிகளே பெரியவர்களே சரக்கா தாராளமா கொடுங்கோ கேட்டு வரக்கூடிய மக்களுக்கும் கொடுங்கோ கேட்டு வராத கஷ்டமான மக்களும் இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்தில் அந்த மக்களையும் கண்டு சரக்காக்களை கொடுங்கோ பள்ளிகளுக்கு கொடுங்கோ மதசாக்களுக்கு கொடுங்கோ ஏனைய நல்ல காரியங்களுக்காக செலவழிங்கோ அல்லா ஏண்ட உடம்புல ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவான் மேலான சகோதரிகளே பெரியவர்களே எனவே சதக்கா உடம்பு அசிபாவுக்குரிய வழிய போலத்தான் ஜகாத்தும் இருக்குது இது கான் சொல்லுது உங்களோட வாழ்க்கையில ஆஃபியத் கிடைப்பதற்கு உங்களோட வாழ்க்கையில சிபா கிடைக்கிறதுக்கு அது ஒரு காரணம் தான் ஜகாத்த கொடுக்கிறது யாரு தனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தும் செல்வாக்க கொடுத்திருந்தும் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தும் கொடுக்காம ஏழைகளுக்குரிய பங்கு அந்த ஏழைகளுக்கு செலுத்தாத நிலையில அவர் சாப்பிடுறார் என்றிருந்தால் அந்த பணத்தால அல்லாஹ் அவருக்கு பயங்கரமான சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான் பயங்கரமான சோதனைகள் அவருக்கு வரும் நோய்கள் வரும் பல சிக்கலுக்கு அவர் ஆளாகக்கூடிய நிலைமையில உருவாக்கப்படும் மேலான சகோதரிகளே பெரியவர்களே ஆண் சொல்கிறது கோதுமின் அம்பாரியும் நீங்க அந்த செல்வந்தர்களான அந்த மக்களிடத்திலிருந்து ஜகாத் எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கோ அந்த ஜகாத்தை கொடுக்கிறதால அந்த மக்களுடைய பணங்களுக்கும் அந்த மக்களுடைய உடம்புக்கும் ஆரோக்கிய ஆபியத் கிடைக்கும் என்று அல்லாஹ் குரான் சொல்லி தருகிறார் மேலான சகோதரர்களே எனக்கு வந்த இந்த நோய் இருக்கிறே நான் பல வருட காலம் ஜகாத் கொடுக்க இல்லை அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறார் அல்லாஹ் செல்வாக்க தந்திருக்கிறார் ஏழைகளுடைய ஹக்க கொடுக்காததால தான் அல்லாஹ் எனக்கு பயங்கரமான சோதனையாக நோயை தந்திருக்கிறது என்றிருந்தால் இந்த நோய்க்கு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பல ஆயிரக்கணக்கு ரூபாக்கள் செலவழித்தாலும் அவருக்கு சிபா அல்லா கொடுக்கப்பட மாட்டாரு அவர் உடனே கணக்கு பார்த்து ஜகாத்த கொடுக்கிறதால அல்லாஹ் அவட பணத்துக்கும் அவட சொத்துக்கும் அவட உடம்புடைய ஆரோக்கியத்துக்கும் அல்லாஹ் ஆத்மீயத்தை கொடுப்பார் மேலான சகோதரிகளே பெரியவர்களே குரான் சொல்லக்கூடிய ஐந்தாவது ஆறாவது வழித்தான் குரானுடைய ஆயத்துகள் சூறாக்கள் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய துஆக்களை ஓதி பார்க்கிறது மேலான சகோதரிகளே புகாரியுடைய முஸ்லிமுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹரீப் லா பஅஸ பிருகா மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன் தோதி பார்க்கிறது எந்த குற்றம் இல்ல அதுல சிறுக்கு கூடாது கானுடைய ஆயிற்சிகளை வைத்து அதிஸ்ல வந்திருக்கக்கூடிய துவாக்களை வைத்து ஓதி பார்க்கலாம் புகாரியுடைய சகிஹான ஹதிஸ்தான் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்துல கடுமையான நோயில் இருக்கிறாங்க நபி அவங்க தனக்கே என்ற சூறாக்களை சூரத்தில் இஹ்லாஸ் சூரத்தில் பலக் சூரத்து நாச தனக்கே ஓதி ஊதக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆயிஷா சித்தேகா அவங்க சொன்னாங்க நோய் கடுமையான சந்தர்ப்பத்தில் நபி அவங்களுக்கு ஓத முடியாது நான் அந்த சூறாக்களை நபி ஓதி ஊதினேன் மேலான சகோதரர்களே ஹதீஸ்ல வந்திருக்குது சூரத்து பாத்தியாவுல எல்லா நோய்களுக்கும் அல்லா மறந்து வைத்திருக்கிறார் இன்னும் நம்பிக்கை வரல இன்னும் வரல இன்னும் அமல் செய்யறோம் இல்ல மேலான சகோதரர்களே அல்ல அல்லாஹுடைய வாக்கு அது பொய் உண்மை அது பொய்யாக மாட்டாது அல்லாஹுடைய வாதா அது பொய்யாக மாட்டாது நபி சொல்லா சொன்னாங்க சூரத்து பாத்தியாவுல அல்லாஹ் எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மறந்து வைத்திருக்கிறான் மேலான சகோதரிகளே பெரியவர்களே அபோ பதிவு செய்யப்பட்ட நபி அலி வசல்லாம் அவங்க சொன்னாங்க யாராவது ஒரு நோயாளி இடத்துல போயிட்டு அவருடைய நோயை விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவருடைய நோயுடைய இடத்துல கையை வைத்து அசலுல்லாஹ் அலீம் ஏழு தடவை ஓதினா அவருக்கு நிச்சயமாக அவரு மௌத்துடைய நோய் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் அவருக்கு நோய் சிவாவை கொடுத்தே தீருவான் என்று சல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள் மேலான சகோதரிகளே பெரியவர்களே நோயுடைய சிப்பாவுக்காக வேண்டிய துவாக்கள் ஏராளமாக இருக்குது ஆயத்துகள் ஒவ்வொரு ஆயத்தும் ஷிஃபாவுடைய ஆயத்து தான் அல்லாஹ் ஆரோக்கியத்துக்காகத்தான் ஆயத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் மேலான சகோதரிகளே ஆயத்துகளை சூறாக்களை ஓதி பார்க்கலாம் ஆனா ஓதக்கூடிய வார்த்தையில சிறுக்கு இருக்கக்கூடாது செயல்கள சிறுக்கு கூடாது அல் கபா இரோ அல் இஸ்ரா கோபில்லா பெரும் பாவங்கள் ஒன்று தான் அல்லாவுக்கு இணை வைக்கிறது சிறு கோட உலகத்துல வாழ்வது மேலான சகோதரிகளே அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த சிறுக்கிலிருந்து பாதுகாப்பானாக மேலான சகோதரிகளே பெரியவர்களே எனவே நாங்க ஓதி பார்க்கிறதோட குரான் சொல்லக்கூடிய சுண்ணத்தான மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை பாவிக்கலாம் தேனை அல்லாஹ் சொல்லி தருகிறார் தேன்ல மனித முழு மனித சமுதாயத்துக்கும் வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் மேலான சகோதரிகளே புகாரியுடைய ரிவாயத்து ஆயிஷா அல்லாஹ் வாழ்க்கையில தேனை விரும்பி குடிப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலான சகோதரர்களே தேன் இருக்குது அது மனிதனுடைய ஆசியத்துக்காக வேண்டிய அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது மேலான சகோதரிகளே கருண் சீரத்தை பற்றி சல்லாஹ் சொன்ன ஹரீஸ் சொன்ன ஹரீஸ் அது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஒரேரா சரி அல்லாஹ் சொல்றாங்க நபி அவங்க சொன்னதாக நான் கேட்டேன் கருஞ்சீரத்தில் அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மறந்து வைத்திருக்கிறான் அது மூட்ட தவிர மேலான சகோதரிகளே பெரியவர்களே இந்த எல்லா சுண்ணத்தான மருந்துகள் சுண்ணத்தான துஆக்களை குரான்ல வந்திருக்கக்கூடிய சூறாக்களை ஓதி பார்த்ததுக்கு பின்னால ஏழாவது கட்டம் தான் ஒரு டாக்டரை நாடுறது கிணறு பண்றது மறந்து எடுக்கிறது மறந்த குடிக்கிறது இந்த உண்மைக்கு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்றா ஏழாவது ஏழாவது கட்டமாக இருக்கக்கூடியது தான் இன்றைக்கு இந்த உண்மத்து முதலாவது செய்யறாங்க மேலான சகோதரர்களே ஆறு கட்டங்களையும் விட்டு சொல்லக்கூடிய ஆறு புத்திமதி சாதிகளை விட்டு முதலாவது கட்ட ஏழாவது கட்டத்தை எழுகின்ற உண்மைத்து அதை அமல் செய்கிறார்கள் மேலான சகோதரிகளே ஆயிரக்கணக்கு ரூபாக்கள் லட்சக்கணக்கு ரூபாக்கள் செலவழிக்கிறார்கள் இன்னும் ஷிஃபா கிடைக்க இல்லை அது சதக்கா செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்கும் அது நல்ல காரியங்களை செலவழிக்கிறதாக இருந்தால் எவ்வளோ அல்லா பாய்தாக்கள நன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறார் மேலான சகோதரிகளே பெரியவர்களே நாங்கள் திருந்த வேண்டும் ஹக் பக்க விளங்க வேணும் குரான படிக்க வேணும் குரான் சொல்லக்கூடிய பிரகாரம் தந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேணும் குரான் சொல்லது ஏழாவது கட்டம் நீங்க மறந்துடுங்க மா அஞ்சலாஹு தான் இல்லா அஞ்சலஹு ஷிஃபா அல்லா உலகத்தில் இழக்கப்பட்ட எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மறந்து வைத்திருக்கிறார் மறந்து எடுக்கிறதால் எந்த குற்றமும் கிடையாது டாக்டர் செடல் பண்றதால் எந்த குற்றமும் கிடையாது ஆனா செய்ய வேண்டிய முறைப்படி செய்ய வேணும் எனக்கு வந்த நோய்க்கு முதலாவது அல்லாஹ் அல்லாவுக்கு தவக்குள் வைக்க வேண்டும் எனக்கு வந்த நோய்க்கு நான் அல்லாவுடைய பயத்தோட தக்குவாவோட உலகத்துல வாழ வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் ரெண்டு ரகா தொழுந்து துஆ செஞ்சதுக்கு பின்னால சதக்காக்களை கொடுத்ததுக்கு பின்னால கொடுத்ததுக்கு பின்னால சுண்ணத்தான துஆக்களை ஓதி பார்த்ததுக்கு பின்னால இருக்கிற சுண்ணத்தான மருந்துகள் இதை சாப்பிட்டதுக்கு பின்னால ஏழாவது கட்டம் நாங்க சென்னல் பண்ணுவோம் என்றிருந்தால் லட்சக்கணக்கு செலவழிக்க இருந்தது அல்லாஹ் ஆயிரம் ரூபாவில் அல்லாஹ் சுருக்கி விடுவான் மேலான சகோதரிகளே ஹக்க விளங்குவோம் உண்மையை விளங்குவோம் ஹக்க படிப்போம் தீனி படித்த வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் எங்களை சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த மதிக்கு கீழால வாழ வைப்போம் மேலான சகோதரிகளே சொல்லப்பட்ட பிரகாரம் தந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக யாழ்லா எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எம்முடைய மாருடைய பாவங்களை मन निपाया है या अल्लाह யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ முழுமையான ஆசியத்தை ஷிஃபாவை நசீபாக்குவாயாக யாரெல்லாம் உலகத்துடைய ஆசியத்தையும் ஆகிரத்துடைய ஆசியத்தை நமக்கு தருவாயாக யாரெல்லாம் நீ தன்ன அமைத்துகள் எம்மிடத்திலிருந்து இல்லாமல் போவதை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் யாரெல்லாம் நீ தந்த ஆசியத் என்ற உடம்பிலிருந்து இல்லாமல் போய் நோய் வருவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான்ஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்